அது நாயி ஏய் அது பேயி ஏய் அது குரங்கு என்னப்பா அது கரடி ஏய் என்னடா இப்படி அச்சிங்கப்படுத்துறீங்க அப்படிதான் எங்க அப்பா என்ன சின்ன வயசுல வளர்த்தாரு தெரியுமா சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி வளர்த்தா ஆமா உங்களை பத்தி நான் ஒண்ணு சொல்லணும் நடுவரையா என்ன பத்தி எல்லாமே சொல்ற மாதிரி இருக்க நீங்க ஒரு மக்கு என்ன அது நீங்க சொல்ற தீர்ப்பு எங்களுக்கு அடிக்கும் சாக்கு சாக்கு பாரு உன் போக்க சரி வேற மாதிரியா இருக்கேன் நீங்க போடுறது அடிக்கடி வெடி வெடியா ஓ அந்த வெடியா அதெல்லாம் வெளியே சொல்லாதயா அதனால எங்களுக்கு அடி தடி ஓ ஏன் இப்படி பேசிருந்தாங்க தெரியுமா கொடுத்த தலைப்பு புரியல எவனுக்குமே புரியாம <laughs> நாங்க கோமா ஸ்டேஜுக்கு போறோம் மக்கள் அந்த அளவிற்கு குழப்பத்தில் இருக்கிறார்கள் அவர்களை தீர்ப்பு வைக்கவே இருக்காங்களோ இல்லையோ நாலு பேர் அந்த கண்டிஷன் நீ பேசுப்பா அது எப்படி இருக்கு அது சூப்பரா இருக்கு அது எப்படி இருக்கு அது சூப்பரா இருக்கு ஓ அது எப்படி இருக்கு அது செம்மையா இருக்கு ஓ நீ அங்க அங்கே போற மாதிரி இருக்க அது எப்படி இருக்கு அது டக்கரா இருக்கு அது எப்படி இருக்கு சும்மா குஜாலா இருக்கு ஓ அது எப்படி இருக்கு இது அது அப்படிதான் இருக்கு எப்படி எப்படி கவிதை இதுவும் கவிதை தான் நல்லா இருக்கு அடுக்கடுக்காக சொல்லணும் இது கவிதை இப்ப பாத்தீங்கன்னா சும்மா தொட்ட ரத்தம் வர மாதிரி சும்மா தல தல தல தல தலன்னு என்னது சும்மா எது என்னதுப்பா தக்காளி பழம் தக்காளி பழமா குழம்பு வைக்கிறதுல இருந்து சாம்பார் வைக்கிறதுல இருந்து ரசம் வைக்கிறதுல இருந்து தேவை தக்காளி பழம் தக்காளி அப்ப அது தேவை நம்மளுக்கு தக்காளி பழம் தேவை அப்ப மனுஷனுக்கு தேவை அதுதான் சும்மா தல தல தலன்னு கொழு கொழு கொழுன்னு ஒரு நிமிஷம் என்னப்பா இங்க என்ன நான் சொன்னேன் சும்மா முடிச்ச மாதிரி உட்கார்றேன் ஒரு விட நான் பண்ணி கழுவான் கண் தந்த தூங்கி கண் ஆமா ஆமா ஆமா வேணாம் நான் இங்கே தம்பி ஆனந்த போங்க சும்மா தளத்துல தளர்ந்து இது என்னது சும்மா குழு குழு குழுன்னு செமையா வா என்னது சும்மா கட்டையா ஒரு பொண்டாட்டி தேவை அப்ப அது தேவை ஓ கட்டையா தேவையா சும்மா அனல் பறக்க சும்மா சூடா என்ன இவன் எல்லாம் வந்திருந்து பேசுறத ஒரு மாதிரி இருக்கு என்ன அடுப்பா கண்டுபிடிச்சிட்டீங்க ஏன்னா நீ அப்புறம் சாப்பாடு சாம்பார் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அடுத்த அடுப்பு தானே சொல்லுவேன் சும்மா ரவுண்டா ஐயோ சும்மா பல பல பல பழன்னு ஏய் இது என்ன சொல்றானே தெரியலையா பாத்திரம் பாத்திரமா குழம்பு பொண்டாட்டி அடுப்பு பாத்திரம் ஏய் எனக்கு வந்து நீ ஆத்திரம் பாத்துக்க அதெல்லாம் வச்சு சமைக்கும் போது அதெல்லாம் வச்சு சமைக்கும் போது அதுதான் தேவை புடிச்சா மத்த பாயிண்ட் அவன் ஒரு தத்துவமா ஒரு குடும்பத்துல என்ன தேவை இதுவா தேவை உன் வீட்டுல இருக்க இதுவா தேவை நீ தலைப்பு குடுத்துட்டே எடுத்துக்காக எல்லாத்தையும் சமாளிச்சு பேசுங்க இல்ல இல்ல நல்லா பேசலாம் பாயிண்ட் நல்லா இருக்கு மக்களே யாரு என்ன வேற மாதிரி போயிட்ட சில மக்கள் சொல்லுவாங்க இது சுமாரா இருக்கு இது வேஸ்ட் ஆமா இது அப்படிதான் இதுக்கு சொல்லுவாங்க ஆமா ஆனா அதுக்கு அதுக்கு சொன்னல சூப்பர் அது டாரு டக்கரு தூளு பக்கா வண்டர்ஃபுல் ஒரு மாதிரி ஆகுது நான் சொல்றேன் நல்லா இருக்கியா இல்ல இல்ல சாரி சார் உங்களை பாக்கும்போது எல்லாத்தி அவன் சொல்லி எந்த அளவுல கட்டுறாயா நடுவரா இருந்துட்டா அதான் இதெல்லாம் வச்சு பாக்கும்போது என்ன நான் தனியால இல்ல கருப்பு சரித்திரம் யோ நீ இப்ப அஜித் மாதிரி பண்றியா அது பண்ணது பேரழகன் சூர்யா மாதிரி இருந்தது எனக்கு சரி அது அது இவன் டென்ஷன் ஆகாம பாத்துக்கோ எனக்கு ஒண்ணு இல்ல அவர் டென்ஷன் ஆகாம தான் இருக்காரு நீ டென்ஷன் பண்ணாத இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு ஒண்ணு அப்படியே போப்பா அது அது அது தலை இது அது அதுக்கு தேவை அதுன்னு தலைவரே சொல்லிட்டாரு தலையே சொல்லியிருக்காங்க அது ஆமா முடிச்சிட்டவா அது அது சொல்லிட்டான் அவ்வளவுதான் அதுதான் தேவை ஆமா அது அது எப்பா அது எப்பா வா அது உட்காரு இங்க உட்காரு வா போதும் அது அதுதான் வா அது அது சத்தியமா தான் வா வா வா அதான் வா வா அது அது அது ஆக யோசிச்சு பாத்தீங்கன்னா காதல் மன்னன் வந்து நம்மளுடைய அஜித் வந்து தலை வந்து அது அதுன்னு தான் சொல்லியிருக்காரு இதுவும் சொல்லல நல்ல பாயிண்ட் எடுக்கிறார் ஸோ மனுஷனுக்கு தேவை இல்ல இல்ல அந்த பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் அப்பவே சொல்லிட்டாங்க சூப்பர் ஸ்டாரே சொல்லிட்டாரு என்ன அந்த வத்தி வெட்டத்தை அப்படி கொடுப்பார் இது எப்படி இருக்கு அது எப்படி இருக்குன்னு இப்படி தானே கேட்டாரு இது எப்படி இருக்குன்னு பதினாறு வயதுல அப்பவே சொல்லிட்டாரு என்ன மேட்டர் நீங்க சொன்னது புரியுது எனக்கு இது எப்படி இருக்குன்னா கேள்வி கேட்டிருக்காரு ஆனா தலை பதிலே சொல்லிட்டாரு அது அப்படின்னு இல்ல இல்ல மன்னிக்கணும் மன்னிக்கணும் இது பட்டிமன்றையா எந்தெந்த நடிகர்கள் என்னென்ன சொன்னாங்கன்றதுல இப்ப நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் ஆரம்பத்துல வந்து பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கெல்லாம் ரொம்ப அழகா தெளிவா தெரிந்து கொண்டிருக்கிறது இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு என்னவென்றால் மனிதனுக்கு தேவை அதுவா இதுவா இதற்கு இதுதான் அப்படின்னு பேசுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அதுதான் இவங்க ரெண்டு பேரும் பேசுனாங்க பேசிட்டாங்க பேசி முடிச்சுட்டாங்க நாங்க அதுக்கு பேசுற மாதிரி தெரிஞ்சது சரி நல்லா தெளிவா புரிஞ்சது இதுல இருந்து நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம்பா ஏன்னா வழக்கமா நம்ம வந்து பட்டிமன்றத்தின் வாயிலாக இந்த கலந்து ஆலோசிச்சு உங்களுக்கு ஒரு தீர்ப்பை சொல்லி ஆகணும் மனுஷனுக்கு தேவை அதுவா இதுவா அப்படின்னா என்ன சொல்ல போறோம்னா ரொம்ப அழகா பேசினாங்க இவங்க பேசுறது வச்சு நம்ம சொன்னது நம்ம முடிவானது நம்ம சங்கத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னா ஒரு மனுஷனுக்கு தேவை அதுவும் இல்லை இதுவும் இல்லை பணம் தான் மனுஷனுக்கு தேவை பணம் இருந்தா அதுவும் இதுவும் சும்மா சாதாரணமா சாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நல்லது ஒரு தீர்ப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை பணம் தான் பணம் தான் பணம் தான் என்று சொல்லி நிறைவு பாராட்டி நன்றி பாராட்டி நடைபெறேன் நன்றி வணக்கம்